ஹதீஸ் இருபத்தி ஐந்து அபு மாலிக் என்று ஹாரிஸ் இபுன் ஆசிம் அல் அஷாரி ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுத்தம் ஈமானில் பாதியாகும் அல்ஹம்துல்லா என்பது தராசை நிரப்பிவிடும் சுப்ஹான் அல்லா அல்ஹம்துல்லா என்பது வானங்கள் பூமிக்கிடையே உள்ளவற்றை நிரப்பிவிடும் தொழுகை ஒளியாகும் தர்மம் ஆதாரமாகும் பொறுமை ஒளியாகும் குரான் உனக்கு சாதகமான அல்லது உனக்கு பாதகமான ஆதாரமாகும் ஒவ்வொரு மனிதரும் முயற்சிக்கின்றனர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டனர் அதில் சிலர் அழிவிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றனர் சிலர் அதில் அழிந்து விடுகின்றனர் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு இரண்டு மூன்று